அதான் நான் சொல்றது திருவள்ளுவர் அந்த மாதிரி இருக்கிற எதுக்கு ரவியராக நாம் இல்லை சிவம் பாட்டம் தூணி எங்க படிச்சோம் வாழுலாம் எரியும் அஞ்சேன் வாரை பூரண்டிடினும் அஞ்சேன் தோளுலா நீர்த்தன் நீர்த்தன் பெருமான் எப்படின்னா தோளுலா நீற்றன் இந்த தோளுலா நீற்றன் சொன்னா அருமையாக திருநீர் அணிகின்ற பொழுது நம்ம இப்படி அணிந்து அப்புறம் இங்கேயும் இப்படி அணிந்து அப்புறம் இங்கேயும் இப்படி கையில் அணிந்து இங்கேயும் அணிந்து பிறகுதான் அப்புறம் இப்படி அந்த தண்ணீர் குடைத்திடணும் குடைத்திடணும் இல்லைங்களா அப்படி குடைத்திடுவதற்கு முன்னே இப்படி எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் பெருமானிட்டு இருப்பாராம் தோளுலாம் நீத்தன் அப்ப அவன் திருநீரை எப்படி அது மாதிரிலாம் தோளுலா வரைக்கும் அப்படியே நீர் நீர் அணிஞ்சிருப்பான் ஏற்றன் ஏற்றன் என்ன காலை மாட்டுல ஏறி வருவான் சொற்பாதம் கடந்த அப்பன் சொற்களுக்கெல்லாம் கடந்தவன் தாள தாமரைகள் ஏற்றி அவருடைய திருவடி ஆகிய தாமரை மலர்களை ஏற்றி தட மலர் புனிந்து அதனால ஒவ்வொரு நாளும் பெருமானுடைய திருவடியில அந்த மலர்களை அணிந்து நையும் ஆள் ஆளாதவரை கண்டால் என்னைக்காவது ஒரு நாளாவது ரெண்டு பூ எடுத்து அந்த பெருமான் திருவடியில போட்டு வணங்கினியாப்பா அப்படி வணங்காவிட்டால் எல்லாம் யாருனாரு ஆள் ஆளாதவரை அவர் மனுஷனே அல்ல ஓ அப்படின்ற கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாறி இப்படியெல்லாம் பெருமானை வைத்து வணங்க வேண்டும் என்று சொன்னார் இந்த தரம் சிவந்தாத்திரியில தான் சொன்னா இந்த வரம் சிவந்தாத்திரில பதினேழு பேருக்கு தர்மி ஆதீனத்துல தீட்சை செய்து விட்டாங்க அப்படி தாளலா தாளதாமரைகள் ஏத்தி தளமலர் புனைந்து நெய்யும் ஆள் அலாதவரை கண்டால் நாம் அஞ்சு மாறி தகைவீலா பழியும் அஞ்சேன் தகைவீலா படியும் படியில தகைவிலா படினா தகவுடைய படி தகவிலாப்படின்னு அது என்னது ஏண்டா தகவிலாப்படின்னா தகுதியற்ற படி அதாவது படி சொல்றது ரொம்ப கொடுமையானதுன்னு அர்த்தம் தகவில தகவுடைய படின்னு சொன்ன என்னன்னு கேட்டீங்கன்னா தகவுடைய படின்னா அதை நீங்க பார்க்கணும் என்னன்னா இப்ப குழந்தை அந்த காலத்துல விளக்கெண்ணெய் நாமெல்லாம் விளக்கெண்ணெய் குடிச்சு வளர்ந்தவங்க சரிங்களா இப்ப வந்து பிள்ளைகள்லாம் விளக்கெண்ணெய் கொடுத்து வர்றதில்லை அதே போல நாமெல்லாம் மா வாரத்தில் ஒன்றை விட்ட ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி விட்டாலும் ஆமா சின்ன குழந்தைகளை ஒன்றை விட்ட ஒரு நாள் தேய்ச்சிவாங்க இன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்க நாளைக்கு விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்க அடுத்த நாள் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க இந்த விளக்கெண்ணையும் இந்த எண்ணெய் தேய்ப்பதற்கு நல்லெண்ணையும் அப்படி சேர்ந்து இந்த குழந்தைகள் வளர்ப்புங்க நாமெல்லாம் அப்படி வளர்ந்தவங்க தான் அதனால கூடுமான வரை இன்னமும் இப்ப இருக்கிறவங்கள விட நம்ம டாக்டர் அதிகமா போகல திருவர் நம்ம இப்படி காத்துக்கிட்டு ஆமா திருவருள் காத்துக்கிட்டு இருக்கு சந்தேகம் இப்ப இவங்க என்னன்னா தண்ணியே தேய்க்க வேணாங்கிறாங்க டாக்டர் என்னன்னா இந்த மண்டை ஓட்டுக்குள்ள போவாங்க யார் சொன்னீங்கலாம் தெரியும் பரீட்சை யூனிவர்சிட்டி பரீட்சை இவர் என்ன சொன்னார் இதுக்கா சொன்னவனு அப்போ படி தகவுடைய படி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க விளக்கெண்ணெய் கொடுக்கும் போது பிள்ளை என்ன பண்ண குடிக்காது வச்சு வச்சு அந்த பக்கத்தில் ஏன்டாண்டா அந்த பிள்ளைய நெருக்கி கொடுக்குறாளோ தெரியல பாதி அப்படின்பா அப்ப என்ன அது பழிதான் என்ன பழினா இப்படி அந்த வாயை நிமிண்டிட்டு கொடுப்பானுட்டு அது வந்து என்ன தகவுடைய படி ஏன்னா அவ பொருளை புள்ளகத்துலன்னு சொல்லிட்டு அவன் ஏன் இப்படி கொடுக்குறாங்கிறா ஆனா புள்ள நம்ம நாளைக்கெல்லாம் நல்லா இருக்குங்கிறதா தானே நான் கொடுக்குறேன் எனவே இது தகவுடைய படி அதே போல வாத்தியார் அந்த காலத்தில் என்ன பெஞ்சு மேலே ஏறி நின்றுக்கிறான் சரிங்களா மற்றவன் பார்த்துட்டு அது அங்கிருந்து மூணு மைல் நடந்து வந்தவொடனே மேலும் பஞ்சு மேலே ஏற்றுறான் யானை அப்படின்னா இது தக படி நாங்கள் என்ன பண்ணுவோம் இங்கே அந்த மாதிரி மூணு மூணு ஆறு மைல் வர்றதே எதுக்கு இங்கே படிச்சுட்டு போட்டு தானே படிக்கிறேங்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அதானே செய்யணும் அப்பதான் நாளைக்கு படிப்பான் எனவே இதெல்லாம் தக படி அந்த தகை படி மஞ்சேன் தா சாதலை முன்ன மஞ்சேன் இல்லை சாதல்ங்கிறது ரொம்ப துன்பங்கிறார் திருவள்ளுவர் சாதலின் இன்னாது இல்லை அப்ப போது அவ்வளவு துன்பம் வரமாட்டோம் அது ஏன் துன்பம் வரமாட்டேன்னு சொன்னோம்னா எவன் அனுபவிச்சாலும் அவன் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதான் போயிடுறாங்க நம்ம கண்ண தண்ணி விடுப்பாரு நினைச்சேன் பாவ பிள்ளைய பொண்ணெல்லாம் விட்டுட்டு கொண்டாடி விட்டு போறேன்னு வருத்தப்படுறாரு அடுத்து நம்ம நினைப்ப கற்பனை பண்ணுவோம் அதல்ல அவன் உயிர் போகும்போது அவனால கொடுத்து கொள்ள முடியாம வர்றத கண்ணீர் திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக சாதலின் இன்னாதது இல்லை இன்னும் குரல் முடியல அதை விட இன்னாது இனிதும் அது கூட இனிது எப்ப பிரத்தியார் வந்து ஐயா பத்து நாள் பட்டின்னு கேட்கும் போது ஓரானா தராம இப்படி திரும்பிட்டான்னு முண்டம் அதை விட இருக்கிறது சாதலின் இன்னாது இல்லை என்ன சாமி திருக்குறள் முடியலையே திருக்குறள் முடியலன்னு நம்ம ஏதோ பின்னால விஷயம் இருக்குன்னு அர்த்தம் ஆமா சரியான அளவர் என சாதனின் இன்னாதது இல்லை மூணு சீர் தான் முடிஞ்சிருக்குது இன்னும் நாலு சீர் பாக்கி இருக்குது அப்போ என்ன சொல்றானோ மனுஷன் தெரிய இனிததும் எப்ப படு பட்னியா ஒரு வாரம் பட்டினியா இருக்க வந்து கேட்க உன் கையிலும் காசு இருக்க போறானா கொடுக்காம இருந்தீங்கன்னா அதை விட இது இன்னும் என்ன ஆகுது போறாங்க என்னமோ சொன்னார் மனுஷன் இல்லைங்களா ஆகவே சாதாலை முன்னம் இறப்பதை கூட நான் பயப்படல புகை முகந்த எரிகை வீசி பொலிந்த அம்பாலத்தூளாடும் அருமையானது புகை முகந்து எரிகை வீசி அருமையா கையில என்ன வச்சிருக்க அனலேந்து இருக்க அந்த அனலேந்து இருக்குன்னா அது அப்படியே சுழண்டு சுழண்டு அப்படியே அந்த எரிதான் அப்படி சுழண்டு வரும்போது புகையோடு கூட வந்து மேல அப்படி நெருப்பா வருதான் அப்படிப்பட்ட அந்த எரிகை வீசி போலிந்த அம்பாலத்து உளாடும் அருமையான திருச்சிட்டம்பல சபையிலே இருந்து ஆடுகிறாங்க அவன் முகை நகை கொன்றை மாலை முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏற்றின் நல்ல அருமையான மொட்டோடு இருக்கும்படியானதும் மலராயிருக்கும்படியான அந்த மலர் கொண்டை மாலை அணிந்திருக்கின்ற பெருமான் அவனுடைய பாதம் ஏற்றி திருவடிகளை வணங்கி அகம் நெகாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாறி அங்க போகும்போதே இப்படி பார்த்துட்டு இதான் ராஜாங்களா சரி சரி இங்க திருநீர் கொடுக்குறாங்க இங்க பிரசாதம் இங்க கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அங்க ஓட்டமா ஓடுவாங்க இவன் இவனை கண்டா வேணும் நடராஜ பெருமாட்ட வரவே வேண்டும் இல்லைங்கிறது அகம் நெகாதவரை கண்டால் அந்த அகனைக்கு பெருமானை உருகாதவரை கண்டால் நான் அம்மனாம் நாம் அஞ்சு மாறி ரொம்ப அருமை கரி செறி களிரும் மஞ்சேன் தரி செறி களிரும் மஞ்சேன் என யானை இருக்குது அந்த யானையை வந்து எதுல கட்டியிருப்பாங்க தரி கட்டு தெரி செரி இருக கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற யானையை கொண்டு கூட நான் அஞ்ச மாட்டேன் அப்படி அஞ்சாம இருந்தவர் யாரு சுண்ணவன் சந்தன சாந்தம் சுரதிங்க சூளாமணியும் வண்ண உரிய உடையும் வளரும் பவள நிறமும் திண்ணன் கடின புனலும் அண்ணல் அரண்முறையேறும் அறவும் திண்ணன் கடித புனலும் உடையார் ஒருவர் தமர்லாம் யார் தெரியுமல்ல பெருமானுடைய சுற்ற தமர்ப்பா வேண்டியவர் இந்த யானை என்னன்னாரு சும்மா இடது பக்கம் அந்த துதுக்கி அப்படியே தூக்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டு பிடிங்க போயிட்டா போயிட்டா அதனால நான் அஞ்ச மாட்டேன் என்றெல்லாம் சொன்னாரே அதுதான் இங்கேயும் சொல்லுவேன் தாரி சேரி களிரும் அஞ்சேன் தடல் வீழி உழுவ எஞ்சேன் குளிக்க அஞ்ச மாட்டேன் சரிங்களா வேரி காமல் சாடையன் அப்பன் விண்ணவன் அண்ண மாட்டா வேரி கமல் வெறின நறுமணம் அர்த்தம் நறுமணம் கவலும்படியான திருச்சடை உடையவன் அவன் யார் எல்லாருக்கும் அப்பன் நான் பாருங்க தனக்கு அப்பா அம்மா இல்லை நமக்கெல்லாம் அப்பா அம்மாவா இருக்க யாரு நமக்கெல்லாம் அப்பா அம்மாவா இருக்காரு ஆனா தனக்கு மட்டும் அப்பா அம்மா அதுக்கு முன்னால் என்ன தாடல் வீழி உழுவ எஞ்சேன் தாட தடையன் அப்பன் விண்ணவர் நன்ன மாட்டா அது மாதிரி திருச்சடை உடையவனாக இருக்கிற பெருமான் இருக்கானி அவன் விண்ணவர் நன்ன மாட்டா செறிதரு கடல்கள் தேவர்கள் எல்லாம் கூட அங்க போய் பக்கத்தில் நெருங்க கூட முடியாதான் அந்த திருவடியை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்கள் வந்து இன்பத்திலேயே தலைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இன்பத்தில் தலைத்துக் கொண்டிருப்பதை விட பெரிது இல்லைன்னு நினைக்கிறாங்க அது ஒரு காலத்துல பெருமானை மணங்கித்தான் அந்த இன்ப உலகத்தை அடைந்தான் ஆனா அங்க போன உடனே அது பெருமானை மணிந்து அப்படி விட்டுட்டான் அதனாலதான் தேவர்கள் வந்து மீண்டும் இங்க வந்து பிறந்துதான் வரணும் தேவர்கள் எல்லாம் அங்கிருந்த மாதிரியே நேரா அடைய முடியாது இங்க வந்துதான் மீண்டும் இந்த மனித உடல் பெற்று இங்க பெருமானி குளித்த குருவமும் கொவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த தடையும் இதெல்லாம் கண்டு வணங்கி பிறகுதான் மீது பேர் அடைய முடியும் அதனால திருவாசனம் தான் திருவாசனம் தான் திருச்சாடு கோயில் சுடுகாடு கொல்பொலித்தோல் நல்லா ஐயா நாளுக்கு என்ன எங்க தங்கியிருப்பாரு எல்லாரையும் கொண்டு வைக்கிறோம்ல நாம அந்த இடத்துலதான் அவருக்கு கோவில் அப்புறம் எரிய ஆடைனாரு நம்ம கிட்ட திருவண்ணாமலாம் வந்திருந்தாங்கன்னா நீங்க பாட்டுக்கு என்ன பெரிய அப்படி ஜருக விழுகிறோம் வாரியார் சாமி கட்டின மாதிரி உங்களை அகலமா இருக்கிற ஜருக போட்ட தேசி எடுத்து கொடுத்தீங்க அதெல்லாம் என்ன கொல் புளித்தோல் நல்ல புளித்தோல் சரி ஐயாவுக்கு ஐயா அம்மா அப்பா பேர் என்னன்னா இன்ஷியல் இல்லாத ஆளு நமக்கெல்லாம் இன்சியல் இல்லாத ஆள்னா தகராறுன்னு அர்த்தம் ஆனா பெருமானுக்கு இன்சியல் இருக்கிற இல்லாதான் உயர்வுன்னு அர்த்தம் ஆமா தாயும் இலி தந்தையிலி தாந்தனியன் அது ஒண்ணு என்ன அறிவு உங்க பெருமான் அது நீ ஒன்னு தாயும் இந்த பெருங்க இந்த தாயுமிலி தந்தையிலி தாந்தனியும் தானே போது அப்படியே இப்படி கையை வச்சு ஏளனமா சொல்லணும் அந்த மூணாவது சொல்லும்போது ஆயுதிலே தந்தையிலே தான் தனியன் ஆயினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் என்னடி அவன் நினைச்சான் அந்த உலகம் தானா போயிடாதாடி இதெல்லாம் நல்ல நம்முடைய அது நம்ம சமயத்துறையோட சேர்ந்திருந்து அவங்க எல்லாம் பள்ளி வச்சிருந்தாங்கன்னா அந்த பள்ளியில ஆண்டு விழா வரும்போது இதெல்லாம் பாட செய்தா என்ன அடுத்தது மஞ்சுளாம் தானே மஞ்சுளாம் உருவும் அஞ்சேன் அது என்னது என்னது மஞ்சு மஞ்சுன்னா மேகம் மேகம் உலாம்படியான இடி இருக்கு பாருங்க அதற்கும் பயப்பட மாட்டேங்குது இடி இருந்ததுன்னா அந்த காலத்தை ரொம்ப வருத்தப்படும் ஏன்னா இடி மேலே விழுந்துடக்கூடாது அதனாலதான் இடி இடிக்கும் போது உள்ள உள்ள வந்துடுறோம் மஞ்சுளாம் உருவும் மஞ்சேன் மன்னரோடு உறவு மஞ்சேன் மன்னரோடு உறவு மஞ்சேன் என்னது ரொம்ப பெரியவங்க கிட்ட உறவு கொண்டா சமயத்துல என்ன ஒண்ணும் இடைஞ்சல் வந்துடும் சரிங்களா அதான் மன்னரோட உறவு மஞ்சன்னு சரிங்களா ரொம்ப பெரிய நட்பு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நன்றாகவே இருக்க சமயத்துல பாஞ்சேன்னா பாஞ்சிடும் அதனால மன்னரோடு உறவு மஞ்சேன் நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் நஞ்சை கூட அமுதமாக கொள்ளும்படியான் நம்முடைய பெருமான் எம்பிரான் எமக்கெல்லாம் தலைவன் எம்பிரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் செஞ்சவேன்னா மிகச் செம்மையாகவே என்னை ஆட்கொண்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப செதிதாகவே ஆட்கொண்டான் ஏன் என்றால் இது நான் ஆட்கொள்ளணும்னு ரொம்ப நாள் வேண்டி நின்று கடினப்பட்டு இங்க வா அங்க வான்லாம் சொல்லி அப்படி இல்லை அப்படி நீங்களா அருமையா திருப்பெருந்துறையுடைய கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதையப்பட்டி எழுந்தருளாய் என்கிறாரே அதனால போன போகும்போதே பெருமாள் ஆட்கொண்டான நானேயோ தவம் செய்தேன் சிவாய அப்படி செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் திருமுண்டம்னா அருமையான நெற்றின்னு திருநீர் அதுல நெத்தி திருநீர் கொடுத்தோம்னா அதுல இவ்வளோடு இப்படி வச்சுக்கிட்டு கீழே கீழே போட்டானா திருநீர் எல்லாம் அது எனவே அது மாதிரி போற கண்டா நான் ரொம்ப வருத்தப்படுறப்பா நான் பயப்படுறேன்ப்பாங்க ஏன்னா திருநீர்ல போய் அப்படி அனுப்பானா ரெண்டு கையிலையும் வாங்கி அதுக்காக அந்த காலத்தை என்ன அது போல கொடுக்கறவரும் ரொம்ப கொடுக்க கூடாது அளவா கொடுக்கணும் அதெல்லாம் சிலர் தான் ரொம்ப அப்படி லேசா தான் கொடுக்கணும் அதனால அப்படி வாங்கணும்னு சொன்னா அப்படியே அண்ணாந்து தான் எடுத்துருவாங்க அப்படியே ஏ இதுன்னு கேட்டா தப்பி தவிர இங்க விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி வச்சு அப்படியே அப்படி அந்த அளவு தான் ரொம்ப ரேஷனா கொடுக்கணும் வேணும்னா பாக்கெட் படம் வாங்கிட்டு போறோம் சில்ல சில்லாம் அப்படிதான் இருக்கு மரங்கள்ல ரொம்ப அளவா இருக்கு மரங்கள்ல கொடுக்குறாங்கன்னா ரொம்ப அளவா இருக்கு அப்படியே வாங்கிட்டேன் நஞ்சமே அமுத மன்னரோடு உறவு மஞ்சேன் நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் எம்பிரானாயி செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறி இந்த வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறினாரு அதேதான் இங்கே கோள் நிலாவாளி எஞ்சேன் ஆளி அதுலேயும் ரொம்ப வந்து கடுமையான மிருகமாகும் கோள் நிலாவாளி எஞ்சேன் பார்த்தா பல்லெல்லாம் அப்படியே விளவிடையேன்னு இருக்குமா அந்த மாதிரி இருக்கிற மிருகத்துக்கு கூட அஞ்ச மாட்டேன் கூற்றுவன் சீர்த்த மஞ்சேன் எமனே வந்தா கூட சரி போப்பா நான்லாம் மார்க்கண்டேயர் பரம்பரை அப்படின்னு சொல்லி <laughs> கூற்றுவன் சீர்த்த மஞ்சேன் நீள் நீளா அணியினானை நினைந்து அவன் அருமையா நிலவுலாவிய நீர்மலி வேணியன் பெருமான் அந்த நிலவுலாவிய நீர்மலி வேணியனாக இருக்கிற பெருமானை நினைந்து நைந்து உருகி நெக்கு அப்படியே வாய்விட்டு அப்படி நிற்கணும் வாழ் நிலாம் கண்கள் தோற கண்கள் அப்படியே தண்ணீர் வர வர வர அது பாட்டு வர வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா ஆண் அலாதவரை கண்டால் அப்படி பெருமானி கண்ணு ஏத்த மாட்டாத ஆண் அவன் ஒரு ஆடவரே அல்ல இல்ல ஒரு மனுஷனே அல்ல இல்ல அவரை கண்டால் அம்மா நாம் முன்பு மாறி அப்போ இது இதெல்லாம் கேட்டு வச்ச சேர்த்தா மணிவாசகர் யார் யாருக்கு அஞ்சுவர் அப்படி கேட்டாங்கன்னா அச்சப்பட்டு விடையாப்போம் எங்க புத்தியங்களை விட்டு போக பார்த்தீங்களா மணிவாசகர் எவ்வளவு நோக்கி அஞ்சுகிறார் மணிவாசகர் அஞ்ச மாட்டாரு அஞ்சுறாரு இந்த பத்து பாட்டையும் படித்தோம்னா அவர் யாருக்கா யாரையெல்லாம் நோக்கி அஞ்சுகிறார் என்று சொல்லி பார்த்தோம்